பெரியோர்களே உங்களுடைய அருமையான ஒத்துழைப்போடு கூட நல்ல ஒரு கடுமையான விவாதம் ஆனால் எனக்கு என்னமோ இந்த தெய்வ பயத்தை பற்றி பேசிய அணியில் இருக்காங்களே அவங்கள தான் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா அது கடினமான விஷயம் அது அதை எடுத்து சொல்லுவது என்பது ரொம்ப கடினம் மனித பயத்தை பற்றி சொல்றவங்க நடைமுறை விஷயங்களை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசிடலாம் அது நமக்கும் கொஞ்சம் ஓப்பா இருக்கும் விளங்கும் தெய்வ பயத்தை பற்றி பேசுறவங்க சொல்றது கொஞ்சம் ஏதோ நம்மளை விட்டு விலகி போற மாதிரி தெரியும் ஆனா அதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இருக்கு பாருங்க மூன்று பேரும் ரொம்ப நல்ல உழைப்பை செலவழிச்சு வேதத்திலிருந்து நிறைய தயாரிச்சுட்டு வந்திருந்தாங்க கடுமையாக உழைச்சிருக்காங்க அவங்க அதனால அவர்களை பாராட்டுவது தான் முதல்ல இப்போ நான் செய்ய வேண்டிய வேலை நல்லா பாராட்டினேன் அவங்கள அல்ல அவங்க தலைவரில் உள்பட தலைவர் அந்த பக்கம் மெய்யரசி அம்மா அந்த பக்கம் அவங்க ஜான்சி அம்மா நல்ல நல்ல செய்திகளை ரொம்ப துணிச்சலா சொன்னாங்க இவங்களுக்கு ரொம்ப எளிது ரொம்ப எளிது சும்மா சுத்தி அடிக்கலாம் புகுந்து விளையாடலாம் அவங்க அதனால அவங்க ரொம்ப எளிதாக விளையாடி இருக்கிறாங்க இல்லை உள்ளபடி என்ன சே என்னன்னு பார்க்கணும்ல பயபக்தி என்பது எல்லாருக்கும் பொது சொத்து முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பயபக்தி என்பது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இறைவனை பற்றிய அச்சம் இருக்கு பாருங்க அது இல்லாத மனிதன் எவனும் இருக்க முடியாது நம்ம எல்லாருக்கும் அது இருக்குது மெல்ல மெல்ல அது உள்ளுக்குள்ளே குடியிருக்கத்தான் செய்யுது அது நம்ம வீடுகளில் நம்ம கோவிலில் ஆயர்கள் அப்பப்போ சொன்னது போனது வந்தாலெல்லாம் இருக்குது பைபிளை படிக்கும்போது அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கு இவங்க ரொம்ப வலியக்க இவங்களும் இவங்களும் இது கிறிஸ்தவ கூட்டமாக இருக்கிறனால இன்றைய கிறிஸ்தவங்கன்றதை விட்டுட்டு அது பழைய கிறிஸ்தவர்களுக்கு அங்கே போய் அது இல்லை ஓல்டு டெஸ்டமில் இருக்க கிறிஸ்தவர்களா அவங்க பூரா யூதர்கள் அவங்க அவங்கள கிறிஸ்தவ லிஸ்டில் சேர்க்க முடியாது விவாதத்துக்கு வந்தோம்னு சொன்னால் அவங்கள சேர்க்க முடியாது நீங்க என்னமோ வலிய பிடிச்சு இழுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜெர்மன்காரன் சுத்தமா சேர்க்க மாட்டேங்கிறான் அவன் தள்ளிடுறான் அவன் நோ இது சும்மா ஒரு ஒரு இன வரலாறு அதை தூக்கி அங்கிட்டு குப்பையில் போய் இப்படி ஓரமாக வை இதை கொண்டு வாங்கிட்டு ஓ நியூ டெஸ்ட்மெண்ட் மட்டும் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டான் அவன் அதனால அதை வைக்க முடியாது எவ்வளியக்க போட்டுக்கிட்டு அவங்க கிறிஸ்தவ நான் சொல்கிறேன் இன்னைக்கு கிறிஸ்தவ இல்லை அவங்க யூதர்கள் வேற அவங்க ஒரு அவங்க ஒரு லைன் அது ஆனால் இப்போ நமக்கு என்ன அதை நம்ம பொண்ணு எடுத்துக்கிட்டு சொல்கிறத தப்பு ஒன்றும் இல்லை அவர்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நாம் உலகையே சுற்றி பிடிச்சி தானே ஆகணும் அதனால ஒன்றும் தவறு இல்லை தான் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நாம் இதை எப்படிங்க ஒரு ஒரு தீர்ப்பை நோக்கி வரணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் மிரட்டுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் மிரட்டுறாங்க இந்த பக்கம் ஐயா வேற தீர்ப்பை சொல்லி வச்சிருக்காரு இவங்க போய் ஏறி பாடி இருக்கிறாங்க பிரதர் வேற சொல்லியிருக்காரு முதல்லையே நான் அறிந்த மட்டில் நிறைய பேரிடத்தில் தெய்வ பயம் இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு என்னமோ எல்லாரும் எல்லாரிடத்துலையும் இஸ்லாமியர்களிடத்தில் இந்துக்களிடத்தில் நம்மக்கிட்ட எல்லார்டையும் தெய்வ பயம் என்பது அந்த அச்சம் இருக்கத்தான் இருக்கு ஆனால் அந்த அச்சம் எப்போது வெளிப்படுகிறது என்பதை வச்சுத்தான் அது இருக்கா ஆழங்கால் படுகிறதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அதை வச்சு தான் பார்க்கணும் வெளிப்படுதா எப்போ வெளிப்படுகிறது அப்படின்னா நம்ம மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம கோயிலுக்கு நம்ம வர்றோம் கோயிலுக்கு வரும்போது கோயிலுக்குள்ளே போகும்போது பரிசுத்த அலங்காரத்தோட ஏன்னா சட்ட துணிமணி போட்டு நம்ம அலங்காரம்னா நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க நல்ல சட்ட துணிமணி பிரமாதமாக எதுக்கு ஆண்டவர் நீ வச்சிருக்கிறார் மற்றவர்களைப் போல இல்லை ஆண்டவன் அவன் சொன்னான் பாருங்க அங்கே எருசலேம் தேவாலயத்தில் அவனை மாதிரி அல்ல அப்படின்ன மாதிரி ரொம்ப அப்படி ஒரு ஒரு ஒரு செட்டு நல்லா பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவள் உள்ளுக்குள்ளே போகும்போது பார்க்கணுமே நடக்கிற நடை அந்த அந்த அதுவும் மூப்பர்கள் ஆயிட்டாங்கனாக்கும் காணிக்கு எடுக்கிறதுக்கு அவங்க நடக்கிற பார்க்கணுமே அது அவர் சொல்றதுக்குள்ள அதுக்குன்னே ஒரு முகம் அதுக்கு ஒரு தனி முகம் வச்சிருக்காங்க இந்த முகம் எங்கேருந்து வந்துச்சு இது அந்த முகத்தோடு அவங்க போகிறது அந்த தட்டை எடுக்கிறது எல்லாம் அவர் காணிக்கப்பட மாட்டார் அது அதான் அதான் என்ன அது அவர் வீட்டமாக போட்டுரும் அது அங்கே இருக்கு அது போடும் அது ஏதோ பண்ணிக்கிறார் அவங்க நடக்கிறத பார்த்தா வித்தியாசமாக இருக்குது ரொம்ப வித்தியாசம் இப்போ அங்கே உள்ளுக்குள்ளே போன பிற்பாடு எப்படி எப்படி அது ஒரு உது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் தஞ்சை திருக்கோயில் ராபோஜன் கொடுக்குறாரு U Pope G G U Pope உங்களுக்கெல்லாம் அந்த வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டது நல்லது தான் ஜி போப்புன்றது தமிழுக்காகவும் சம இந்து கிறிஸ்தவ சமயத்துக்காகவும் கிறிஸ்தவ சமயத்துக்காக இந்த மண்ணுக்கு வந்து சாயபுர பகுதிகளில் முழுமையாக நின்று கிறிஸ்தவத்தை வளர்த்து அந்த மண்ணில் இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்கள் பல்கி பெருகி இருக்கிறாங்கன்னா அந்த அந்த புனிதம் அவர் தஞ்சை கோயிலில் இது கொடுக்குறார் ராபோஜனம் கொடுக்குறார் அப்படி கொடுக்கும்போது எல்லாரும் போய் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணணும் அப்படித்தானே வச்சிருக்கு திருவிருந்து ஆராதனை இப்போது ஒரே பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணுறீங்களா இல்லை ஒவ்வொரு பாத்திரத்தில் பானம் பண்ணுறீங்களா ஆ அது ஒவ்வொரு சபை ஒரு மாதிரி இருக்கு சபைக்கு சபை வேறுபடுது என்ன காரணம் ஒரே பாத்திரத்தில் தான் பானம் பண்ணி ஆரம்பித்தது அது ஆரம்பித்தது ஒரே பாத்திரத்தில் தான் பானம் பண்ணி ஆரம்பித்தது அப்போது அவர் பல்பீட்டை விட்டு கீழே இறங்கி வந்து முட்டு போட்டிருக்கிற சகோதரனுக்கு கொடுக்க போகிறார் அந்த மூலையில் ஒரு சகோதரன் அங்கே இருந்துட்டு ஐயரையா அயர்வாள் அப்படின்றாரு அங்கே நம்ம பேசக்கூடாது ரொம்ப அமைதியாக இருக்கணுன்றதான் அந்த ரொம்ப முறை அது அவர் அப்படின்றாரு மாறும்ன்றார் அவருக்கு சரி இதுக்கு மேலே கிறுக்கனாக இருக்கேன் என்ன செய்யறதுன்ட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி இங்கே வர்றாரு வந்து நின்னார் எனக்கு கொடு முதல்லன்னார் அவர் சொல்றாரு இல்லை கர்த்தரின் பந்தி எவர் முதலிலோ அவருக்குத்தான் அவருக்குத்தான் நான் தருவேன் அப்படின்றார் அவன் கீழ் சாதி நான் மேல் சாதி எனக்கு கொடு அது முடிஞ்சிருச்சா நமக்குள்ள அங்கே கழட்டி வச்சார் அவர் தான் தெய்வ பயம் அவர் என்ன செஞ்சாரு சினாடுக்கு எழுதி போட்டாங்க சினாடு சொல்லுச்சு அவர் என்ன சொல்றாரு மேல் ஜாதிக்கார்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய் அப்படின்னாங்க அவர் சொன்னார் மேல் ஜாதிக்காரர்கள் சொல்லுவதல்ல என் தெய்வம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் செய்வேன் ஆண்டவர் எனக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் செய்வேனே தவிர இதை செய்வதற்கு நான் ஆள் அல்ல அப்ப அங்கே நீ கலட்ட வேண்டியிருக்கும் நீ என்ன சொல்லுவது நானே கலட்டி விடுகிறேன் அங்கே கலட்டி வச்சுட்டு ஊட்டிக்கு போயிட்டார் அப்படி உங்களிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இன்றைக்கு இருக்கிறது எங்கள் ஆயர் பெருமக்களிடத்திலே எத்தனை பேரிடம் இந்த துணிச்சலை நீங்கள் வளர்த்து இருக்கிறீர்கள் எங்கள் பேராய பெருமக்கள் எத்தனை பேர் இந்த திருமறை வெளிச்சத்திலே குளித்திருக்கிறார்கள் அவர்கள் உள்ளத்திலும் உணர்விலும் திருமறை வாசம் பண்ணுகிறது என்பதற்கு அடையாளம் உங்களால் காட்ட முடியுமா அதைத்தாங்க இந்த பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுறாங்க இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க எங்கேயாவது ஒரு சம்பவம் இப்படி ஏதாவது ஒரு துணுக்கு சம்பவம் இங்கே கூட்டம் கூடிச்சு சாமி இவர் பிரதர் இதுக்கு கூட்டம் கூடுதுன்னா கூடுவாங்க நிறைய பேர் கூடுவாங்க அவரவர்களுடைய தேவை இருக்கு பிள்ளை இல்லாதவர்கள் வேலை இல்லாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் திருமணம் தேவை நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் அந்த தேவை இருக்கு போறாங்க அவர் ஜெபிக்கிறார் கிடைக்குது இந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக நான் போயிருக்கிறேனே தவிர வேற என்ன எதுக்காக போயிருக்கிறேன் சொல்லுங்க நான் போயிருக்கிறது எதுக்கு போயிருக்கிறேன் எனக்கு ஒரு தேவை இருக்கு sending application to God through proper channel யாரு த்ரூ ப்ராப்பர் சேனல் இருக்குல்ல ஏன்னா அவர் மூலமா அனுப்பிச்சோம்னா நடக்குது அப்படின்னு இங்க வேலை எங்க சர்ச் மூலமா அனுப்பிச்சு பார்த்தேன் முடியல அவர்கிட்ட போனேன் மூப்பர்கிட்ட போனேன் யா பையனுக்கு ஒரு வேலை வேணும் சேர்க்கணும் அவர் சொன்னார் என் பயிலுக்கே முடியாமல் தானே நான் பார்க்குறேன் அவர் கேட்குறாங்கடா ஐயா அஞ்சு லட்சம் கேட்குறாங்கடா ஆனால் இவர் சொல்கிறாரு என்னங்க நம்ம ஆனார் ஏழு அஞ்சு மூணு பிச்சுட்டாங்க ஏழு அஞ்சு மூணு சோஸ்திரம்ன்றான் அதுக்கு பேர் கடைசியில் என்ன கேட்டால் சோஸ்திரம்ன்றான் அங்கே சொல்கிறாங்க இது நாகோவில் சைடு அந்த சைடுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் அது கல்லூரி பகுதிகள்னா இருபத்தி இருந்து குறைஞ்சது அதை கொடுத்துட்டு ஒரு சகோதரர் சொல்றாரு கர்த்தருடைய பிரதான கிருபையினால அதாவது இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையில இவ்வளவு சுருக்கமா முடிஞ்சிருச்சுங்க ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன்றார் என்ன செய்வீங்க நீங்க எவ்வளவு பெரிதாக தங்களுடைய வெளிநாட்டிலிருந்து நீ யோசிச்சு பாருங்க சென்னையிலிருந்து மதுரைக்கு வருவதற்கு மூன்று மாதங்கள் நடந்திருக்கிறாங்க மூன்று மாதங்கள் சும்மா இல்லை நடை யாரு மிஷினரிஸ் மூன்று மாதங்கள் நடந்துதான் வரணும் அல்லது பல்லக்கு அஞ்சு பேரு எட்டு பேரு மாத்தி மாத்தி தூக்கிட்டு வரணும் நாலு நாலு அவங்கள தூக்கிட்டு வரணும் ஆட்கள் அது அது வேற தனியா அதுக்கு நிறைய செலவாகும் இல்லை இன்னைக்கு நம்ம பயணங்கள் நம்முடைய நம்ம ஆயர் ஆயர் வீட்டம்மா ஆயிரவங்கள்லாம் பைக்கில் போயிட்டு திரும்பும்போதே ஆயிரமாக சொல்கிறாங்க ஷூ ஷூறாரு அவங்களுக்கு அதாவது அந்த வேதனை தாழலை பயன் எது எங்கே பயணம் பிஷப்பை பார்த்துட்டு வர்றது தான் வேற ஒன்றும் இல்லை பிஷப்பை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே அவங்க படுற பாடு இருக்கே அவங்களுக்கு அது முடியல என்ன இவ்வளவு சிரமம் ஏன்னா அங்கே பெரிய கூட்டம் காத்து கிடக்கு எல்லா இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் அதாவது இப்போ என்ன குறைக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம உள்ளக்கு மற்ற மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா எதுக்கு அதுக்கு எதுக்கு போகிறீங்க நீங்கள் இப்படி ஒரு ஊழியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லபடியாக வாழ்ந்துருக்கலாமே நல்லபடியாக இரு இருக்கலாமேன்னு பிற மதத்தார் நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணுகிறார்களா இப்போ சொல்கிறாங்க நிறைய இவங்க சொன்னாங்க நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நிறைய பேர் சேர்றாங்கன்னு உண்மை ஒரு காலத்தில் அது அவங்க சொன்னது ஒரு கால உண்மை நம்முடைய பள்ளிக்கூடங்களில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து சேர்ந்தாங்க போட்டி போட்டு சேர்ந்தாங்க ஏன் ஒழுக்கத்தில் வளருங்கள் பிள்ளைய நல்ல ஒழுக்கம் கட்டுப்பாடு நம்பிக்கை இறை நம்பிக்கை அது எதை பற்றி கவலை இல்லைங்க இறை நம்பிக்கை இருக்குங்க அதே அவங்க கிறிஸ்தவ சொல்லி தருவாங்க சொல்லி தரட்டும் கடவுளை தானே சொல்றாங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு போட்டியா அவங்க ஏகப்பட்ட பள்ளிக்கூடம் வச்சுட்டாங்க இஸ்லாமியர்கள் பள்ளிக்கூடம் வச்சுட்டாங்க இந்துக்கள் பள்ளிக்கூடம் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த போட்டிக்குள்ளே நம்ம பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு இந்த சொல்றாரு பாருங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த டட்லி ஸ்கூலா அதுக்குள்ள ஏன் விற்கிறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் நீங்கள் என்னமோ பேசுகிறீங்களே நீங்கள் முடிவு பண்ணித்தான் காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஜபத்தோடு நடக்குது அது வேற விஷயம் எல்லாமே எல்லாமே ஒரு முடிவில் நடக்குதுன்னா இப்போ இதெல்லாம் யோசிக்கிறோம்னு சொன்னால் அதாவது தியாகத்தில் அந்த நடந்துக்கிட்டு இருந்த காரியங்களை எல்லாம் பார்த்தா கிறிஸ்தவம் அந்த அந்த போ இவங்க போகிற போது கிறிஸ்தவர்கள் போகிற போது ஒரு அவங்க அங்கேயே போட்டுட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு நிற்பார் மரியாதை பெரிய கிறிஸ்தவ பாதிரியார் வந்திருக்காரு பாதிரியார் வந்திருக்காரு மரியாதை இன்றைக்கு அந்த மரியாதை நமக்கு இருக்கிறதா நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஆட்கள் போய் எந்த இதில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் போனால் அது இந்த அங்கி எனக்கு தெரியும் ஒரு ஒரு அங்கி எங்க அங்கி என்பது மாற்றப்படக்கூடாதது போதகர் போடுற அங்கேயே போதகர் தான் போடணும் போதகர் போட்டிருக்க அங்கேயே தாதா போடலாமா போட்டோ காட்டணுமா உங்களுக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாத சூழல் நான் அப்படின்னா என்ன நடந்துருது நம்மை பற்றிய விசாரணை இருக்கு பாருங்க அந்த விசாரணை பேசப்படணும்ல இவங்க யார் இவங்க யார் அப்படின்னு கேட்கறதுல நம்மை குறித்த சாட்சிகள் அதான சொல்லணும் நம்ம வீட்டு பிள்ளைகள் மேலை நாடுகளில் பார்த்தா தாய் தகப்பனு அவங்க பதினெட்டு வயசில் போயிடுறாங்க விட்டு விட்டு அவங்க அவங்களுடைய கல்ச்சர் வேற மாதிரி அது வேற மாதிரி போயிடுச்சு இப்போ நம்ம அதை விட்டுருவோம் ஆனால் நம்ம ஊர் பிள்ளைகள் தாய் தகப்பன்னா தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுன்றான் இவன் பையனை கேட்டால் கனம் பண்ணுனா அது என்னன்றான் அப்போ யார்கிட்ட போய் சொல்லி கொடுக்குறது தப்புது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கல பள்ளிக்கூடத்தில் பூரா என்ன எடுத்துட்டோம் மாரல் செக்ஷனை எடுத்தாச்சு அது வேணாம்ட்டோம் நம்ம ஏன் எங்ககிட்டே இல்லாத அவனுக்கு ஏன் சொல்லி தரன்றோம் விட்டுட்டோம் நம்ம அப்போ அங்கே பிடிச்சி போச்சு அப்போ கோயிலில் சொல்லணும்ல அதே கோயிலில் சொல்லி கொடுத்துருக்கணும்ல நம்ம நம்ம ஐயர் சொல்லணும்ல போதகர் சொல்லணும்ல அதே ஏய் இப்படி இப்படி இருக்கியா நீ தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணணும் மரியாதை கொடுக்கணும் சொல்லணும்ல இல்லை இல்லை தாயை கொல்லுவேன்றான் மிதிக்கிறேன்றான் கேட்டா என்ன சொல்கிறா சார் ஏதாவது கொடுப்போம்ன்றாங்களா அட நீ சம்பாதிச்சிருக்கியப்பா சம்பாதிச்சு ஒரு தாய்க்கு காய்க்கு எதை கொடுத்தியானா எதுக்கு அவங்க தான் பென்ஷன் வாங்குறாங்கல்ல பென்ஷன் வாங்கும்போது நான் ஏன் கொடுக்கணும் அடா நீ அவங்க பென்ஷன் வாங்குறதுலாம் உண்மை தான் அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை உங்ககிட்ட அவங்க கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை ஆனால் நீ போய் ஏமா இந்தா வச்சுக்க ஏப்பா இந்தா வச்சுக்க அப்படின்னு போதும் அவங்க எதுக்குயா நீ எது கிடையா நீ இருக்கிறதானே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் இது தேவையாடா ஐயா அப்படின்னு சொல்லணும்ல இருக்கா கோயிலுக்கு ரொம்ப ரெகுலராக போகிறாங்க அவன் பயல்களை பார்த்தீங்கன்னா அந்த பயல்களை எனக்கு சில பிள்ளைகளை தெரியும் வாலிபர்கள் ஏன்னா அந்த பருவத்தில் தான் அவன் கத்தரை நினைக்கணும் பயல்கள் பார்த்தா ரொம்ப தெளிவாக மனைவியோட கூட பார்க்கணுமே அவங்க அந்த வண்டியை தட்டுறதோ அவங்க ஏறுறதோ போகிறதோ அங்கே போய் உட்காந்து அந்தம்மா அந்தம்மாக்களை பார்க்கணுமே நகைகளை பா எந்த சட்டை போடுறது அவர்கிட்ட கேட்குறாங்க ஏங்க இதில் எந்த சட்டை நான் போடுறதுன்னா அவர் சொல்கிறாரு போட்டிருக்கிற செட்டே உனக்கு நல்லா தான் இருக்குது அந்த செட்டுக்களை அவங்க போட்டுட்டு அவங்க கோயிலுக்கு வந்து நிற்கிற காட்சிகளை பார்க்கணுமே ஆனால் பெத்த தாய் தகப்பனை பற்றிய நினைவு அப்படின்னா என்ன போச்சு இவங்ககிட்ட இருக்குன்றீங்களா என்னங்க இது இதுதான் அதாவது அவங்க அவங்க கிறிஸ்தவங்க தான் கோயிலுக்கு நிறைய வந்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம் கூட்டம் கூடியிருக்கிற என்ன காரணம் தன்னந்தனியாக அவர்கள் போகிற பொழுது ஒத்தை ஆடாக ஒத்தை யானையாக கருதப்படும் விளக்கப்படும் அது அந்த கூட்டத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை ஆனால் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க கூட்டத்துக்குள்ளே நிற்கிறாங்க ரெண்டு பாட்டு பாடிக்கிறாங்க ரெண்டு ஆட்டம் ஆடிக்கிறாங்க துதிச்சிக்கிறாங்க சோஸ்திரம் சோஸ்திரம்னுக்கிறாங்க போக வர இதுக்குரிய பார்த்துக்கிட்டு முடிச்சிட்டு முடிஞ்சிருச்சு எல்லாரும் போனால் இந்த பூமி கொத்த வேஷத்தை தரிக்கிறார்கள் சக் சக் சக் சக் சக்னு வேலையை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்போ மொத்தத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்கள் அநேக வீடுகளில் சரி திருமணம் ஆயிருச்ச பார்த்தோம்னா மாமி மாமியார் மருமகா விவகாரம் இந்துக்கள் வீடுகள் கிறிஸ்து இஸ்லாமியர்கள் வீடு என்ன கதியோ அதுதான் நம்ம வீடுகள்லையும் இருக்குதா இல்லையா என்ன என்னைய பார்க்குறீங்க ஆனால் கோயிலுக்கு ஒழுங்கா போகுதுங்க நம்ம வீடுகளுக்கு மாமியார் மருமகா ரொம்ப இந்த மாமியார் இந்த பக்கம் போகும்போது அழகடக்கா அப்படின்ட்டு மருமகா இங்கிட்டு போகுது மாமியார் அங்கிட்டு போகுது அது ஒரு பக்கம் இப்பெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா இந்த எழுப்புதல் சபைகளுக்கு போகிறதுக்கு காரணமே மாமியார் எந்த சபைக்கு போகுதோ அதுக்கு நேர் மாறான சபை ஆமாம் என்ன செய்வீங்க நீங்கள் அதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா எனக்கு இன்னொரு பெரிய வருத்தம் நீ வேலை பார்க்கறது சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறேன் சம்பளம் வாங்குறது சிஎஸ்ஐ பள்ளிக்கூடத்தில் சம்பளம் வாங்குற ஆனா அவங்க காணிக்க எட்டனா தான் தருவேன் ஏன் ஆவியம் இல்லை ஆனாலும் இல்லை என்ன செய்வீங்க நீங்க நீங்களா சொல்லுங்க அவர் என்ன செய்வார் போதாரு அவர் பிஷப்புக்கு பயப்படுவாரா நினைச்சாருன்னா பிஷப்பு இவர் சப்ஜார தூக்கி அந்தமான் தீவுல எரிஞ்சாரு அவர் என்ன செய்வார் பாவம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பெரிய சிக்கல் இருக்குங்க அவங்க என்ன செய்ய இப்போ நமக்கு இருக்கிற கதை என்னன்னா ஆயர்கள் பூரா பேராயர்களுக்கு பயப்படுறாங்க அப்புறம் மூப்பர்கள் பூரா ஆயர்களை தைநாத்து பண்ணி பேராயர்கிட்ட போய்கிட்டே இருக்காங்க சபை மக்கள் பூரா மூப்பர்கள் பின்னாடியே தெரிகிறார் இவ்வளவுதான் இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு காரணம் என்ன நம்ம சபைகள் பூரா நிறுவன சமயம் ஆகிப்போச்சு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் எங்கே ஏராளமான பள்ளிக்கூடங்களை நம்ம ஓரளவு வச்சுருக்கோம் எவ்வளவு திங்க முடியுமோ அவ்வளவு தின்னுட்டு இன்னும் திங்கிறதுக்கு இருக்கிறதெல்லாம் திங்கிறனுமே அப்படின்ற அந்த சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துக்காக அதுக்காக பள்ளிக்கூடங்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறோம் எனக்கு தெரியுங்க சில பள்ளிக்கூடங்கள்லாம் அதனுடைய கூரைகள் இருக்க ஆஸ்துமா நோயாளியினுடைய இறைப்பை போல நிற்குதியாது சில பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த டீச்சர்கள் படுற வேதனை இருக்கு பாருங்க பரிதாபம் என்ன பாடுபட்டு கட்டியிருப்பாங்க தெரியுமா இந்த முதல்ல மேலவாசல் நடத்துகிற பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு அவங்க பட்டு இருக்கிற பாடு இருக்க அவன் பணத்தை கொண்டு வந்து கட்டி இந்த வரலாற்றை எழுபத்தைந்து ஆண்டுகள் Mizoram mission American Mizoram mission புத்தகத்தில் அதை பற்றிய வரலாறுகள் போட்டிருக்காங்க என்ன பாடுபட்டிருக்கிறாங்க ஆனால் அவ்வளவும் இன்னைக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பூரா முடிஞ்சு போச்சு அது போயிடுச்சு ஹைஸ்கூல் பூரா அது பூரா இப்படி போயிடுச்சு வாத்தியார்கள் நிலைமை அப்படி இருக்குது அப்போ கடைசியில் மொத்தத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஆட்கள் அளந்து பார்க்கறதுக்கு இப்போ நம்முடைய திருச்சபை திருச்சபை வழக்குகளே கோர்ட்டில் கிடக்கு சுனாமி சுனாமின்னு பேசினார்கள் இவங்க ஏழு கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கிறார் சுனாமிக்கு அமெரிக்காவில் இருந்து ஏழு கோடி ரூபாய் அந்த ஏழு கோடி ரூபாய் என்ன கதி ஆகி போச்சு அதுல பிடிபட்டிருக்கிற ஆள் யாரு அமெரிக்காவில் இருந்து அந்த சபை இப்போ குற்றம் சாட்டிருக்க அந்த நிறுவனம் யார் பேர்ல இதே இருக்கக்கூடிய சினா முன்னாளைய அந்த சினாடருடைய செக்ரட்டரி செக்ரட்டரி வீட்டுக்காரர் அப்போ அவங்க அவங்க எல்லாரும் மாடரேட்டர் அது ஒரு செட்டும் இருக்குது சுனாமி வீசாத இடத்துல சுனாமி நம்ம மதுரை ராமநாதபுரத்தில் சுனாமி வீசிச்சு முப்பத்தி மூணு லட்சம் ரூபா சுனாமி வந்திருக்கியா இவ்வளோதாங்க அப்படின்னா என்ன நடக்கும் நல்லா யோசிச்சுக்கங்க அதாவது நமக்குள்ளே இது ஒரு பதவிக்கான வசதியான வழியாக போயிடுச்சு அதனால தான் நம்மவர்கள் இப்படி இருக்கிறாங்களே தவிர இறைவனுடைய பற்றிய அச்சம் ஆனால் தெய்வ கோபம் இருக்க அது வருகிற வேளையில் அதை பற்றி நினைப்பில்லாமல் இருக்காங்க யாரும் அந்த வேலை வந்துவிட்டது என்று சொன்னால் சுனாமியை விட மிக பயங்கரமான சுனாமி குடும்பங்களை சூறையாடி சூறையாடி அதே நேரத்தில் கிறிஸ்தவத்தை மறுபடியும் புனிதப்படுத்திவிடும் கிறிஸ்தவம் இவர் ஜீவன் உள்ள ஒரு மதம் ஒரு உயிர்த்துடிப்பான மதம் தொண்டில் மலர்ந்த மதம் ஏழைகளிடம் போய் தன்னை கொடுத்து சேவையில் மலர்ந்த மதம் இல்லாதவர்கள் மத்தியிலே போய் தனக்காக தன் ஜீவனை கொடுத்த இறையை சொல்லி வளர்ந்த மதம் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக நான் உழைக்கிறேன் என்னை நோக்கி பார்க்கிற எவனும் நிச்சயமாக மறுபடியும் பிறக்கிறான் எழுகிறான் நம்பிக்கை கொள்கிறான் என்று வருவதனாலே பெரியோர்களே அப்போதைக்கு எப்போது அங்கங்கே சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட நாம் ஏன் இந்த குறையுள்ள மனிதர்களிடத்தில் இருக்கின்ற அவநம்பிக்கையை வைத்து சொல்ல வேண்டும் நம்பிக்கையாக சொல்லுவோம் ஒரு புறம் கதவுகளை திறக்கிற பொழுது அந்த ஆலயத்தின் சத்தம் ஒன்றாக கேட்கும் மூடுகிற பொழுது ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் நாம் மூடுகிற சத்தத்தை விட்டு விடுவோம் திறக்கிற சத்தத்தை இறைவன் நமக்கு திறந்து வா பாவி மலைத்து நில்லாதே வா என்னிடத்தில் ஒரு வருகிறவர் எவரையும் நான் தள்ளுவதில்லை வா உன்னை நான் புறம்பே தள்ளுவதில்லை நீ வா என்று அவர் அழைக்கிறார் அப்படி அழைப்பதினாலே இருக்கின்ற சிலரிடத்திலே தெய்வ பயம் இருக்கிறது பலரிடத்தில் இன்று இல்லாதிருந்தாலும் ஒரு வேளை வரும் அது வருகிற பொழுது அந்த காற்று வீசுகிற பொழுது இன்றைய இவர்களுடைய பேச்சை கேட்ட பிறகு சிலருடைய மனத்திற்குள்ளே ஓ இது ஒரு கொடிய நோய் இதிலிருந்து இந்த போபியாவிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று எண்ணுகிற உணர்வு அவர்களுக்கு வரும் அது வர வேண்டும் அதனாலே நிச்சயமாக எனக்கு என்னவோ இதை மூடுகிற கதவாக வைக்காமல் திறக்கிற கதவின் சத்தமாக வைத்து தெய்வ பயம் இருக்கிறது வளர்கிறது என்று வேண்டுமானால் சொல்லுவோம் என்று கூறி இல்லாததை திருத்துவோம் என்று உங்களிடம் கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்